والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وقال تعالى واتقوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم صدق الله مولانا العظيم அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தத்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன் சூரத் ஆலை இம்ரான் سورة الأنفال இன்னும் சூரத்தில் குஜராத் போன்ற சூறாக்களில் அல்லாஹாலா ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறார் அதுதான் நிச்சயமாக மூமின்கள் யாவரும் சகோதரர்கள் என்று இன்னமல் முக்மினூன இஹ்வா وأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون உங்கள் இரு சகோதரர்களிடையே நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் என்று சூரத்துல் குஜராத்துடைய பத்தாவது திருவத்தினத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் சூரத் ஆலைமான் நூத்தி மூணாவது அல்லாஹுடைய இந்த கலாமில் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக பிரிந்திருந்த சமயத்தில் உங்கள் உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களுக்குள் இஸ்லாமின் மூலம் அன்பை ஊட்டி கொண்டு சேர்ந்தார் என்பதாக ஆகவே அல்லாவின் அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمتي إخوانا என்பதாக சொல்கிறார் இன்னும் பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் செலவு செய்த போதிலும் அவர்களுடைய உள்ளங்களில் அன்பையூட்ட உங்களால் முடியாது எனினும் அல்லாதான் அவர்களை அன்பின் மூலம் ஒன்று சேர்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கிறான் என்பதாக ولو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم என்பதாகவும் அல்லாஹ் தலா சொல்கிறார் அடுத்து மிக முக்கியமாக சூரத்தில் அன்பால் நாற்பத்தி ஆறாவது திருவசனத்தில் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அவ்வாறு கொண்டால் நீங்கள் கோலைகளாகி விடுவீர்கள் உங்கள் மனம் குன்றுவிடும் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் கண்ணிமானுக்களே நாம் பயங்கரமான சோதனையை முன்னோக்க வேண்டி வரும் இந்த குரானுடைய திருவசனங்கள் மீது நாம் அமல் செய்யாவிட்டால் இன்னும் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் என்று அவ்வாறு கொண்டால் கோலைகளாக விடுவீர்கள் உங்கள் பலம் குன்றுவிடும் என்பதாக அல்லாஹு தாலா இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியே உங்களுக்கு மத்தியில் மூவின் இரு சாரா தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் மூமின்களுடைய இரண்டு மக்கள் மத்தியில் சண்டை வரும் பொழுது அவர் சாராருக்கு இடையில் சமாதானம் உண்டாக்குங்கள் பின்னர் அவர்கள் ஒரு சாரார் மற்றவர் மீது ஆத்திரம் செய்ய செய்தால் அந்த ஆத்திரம் செய்வோர் அல்லாவுடைய கட்டளையின் திரும்பும் வரையிலும் அவர்களுடன் போர் செய்யுங்கள் அவ்வாறு அவர்கள் அல்லாவின் பால் திரும்பி வராவிட்டால் நியாயமாக அவரு சாராரிடையே சமாதானம் உண்டாக்குங்கள் இதை நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதி அல்லாஹ் இருக்கிறார் என்பதாகவும் குறிப்பிடுகிறார் இது சூரத்துல் குஜராத்துடைய ஒன்பதாவது திருவசனம் என்பதாக அல்லாஹு குறிப்பிடுகிறார் முதலாவது பிரிவில்லாமல் இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதாகவும் அல்லா நம்ம நம்மை அல்லாவின் கயிற்றை பற்றி பிடிக்குமாறு அல்லாஹாலா வலியுறுத்துகிறார் கனிமரத்திலே வேற்றுமை இல்லாமல் வாழ முடியாது வேற்றுமை இருக்கதான் செய்யும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் என்பதாக நான் ஒரு சிறு குறிப்பை சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்னாவது இடையில உள்ள வேற்றுமை பிறவுனுக்கும் மூசா அலை செலாத்துக்கும் இருந்த வேற்றுமை இப்ராஹிம் அலை செலாத்துக்கும் நுகர்வுக்கும் இருந்த வேற்றுமை ரசூசல்லா அவர்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த அவர்களை விரோதமாக பார்த்த குரோதமாக பார்த்த அதாவது ஹம்சா அவர்களை வெட்டி வீழ்த்திய அந்த இந்துவின் தொகுத்துவா போன்ற குப்பரில் இருந்தவர்களோட நபியவர்கள் நடந்து கொண்ட விதம் இது நமக்கு படிப்பினையாக இருக்கிறது ஆக இஸ்லாமும் குப்பருக்கு இடையில வரக்கூடிய வேற்றுமைய கூட மூசாலை செலாத்துக்கு அல்லாஹ் சொன்னதே மூசா ஆர்வம் திராவுடத்துல மிக மிருதுவாக போய் பேசுங்க என்றெல்லாம் அதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் என்னதான் எங்களை ஒரு சாரா சில சில செயல்களில் ஈடுபட்டாலும் நாம் மிக நியாயமாக குரானுடைய இந்த வழிகாட்டின்படி நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த வேறுபாடுகள் சத்தியம் அசத்தியத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகளுக்கு மத்தியில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சகாபாக்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அதரத் அவர்களிடத்துல ஒரு சாரா இஸ்லாமை விட்டு வெளியாகி எக்ஸ் முஸ்லிமை போய் ஆகிவிட்டார்கள் என்ற இந்த செய்தியை கொடுத்த நேரத்துல அதரத் உமரது சொன்னார்கள் எந்த கதவாக வெளியே போனார்களோ அதே கதவாக உள்ளுக்கு வாரத்துக்குரிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதரத் உஸ்மான் அவர்களுக்கு எதிராக சில முஸ்லிம்கள் மதீனாவில் வந்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள் அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வராமல் சிரமப்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் மச்சினையும் அவர்கள் கைப்பற்றிருந்தார்கள் அதற்கு சுமார் ரதையலான் அவர்களிடத்தில் வந்து அலி ரதையலான் ஹசன் ஹுசைன் போன்றவர்கள் நான் நீங்க சொல்றது செய்வோம் என்று சொன்ன நேரம் என்னால் இந்த பூமியில ஒரு ரத்தமும் சிந்தக்கூடாது என்று அவர்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு மக்களுடைய தவறை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தொழுகை ஜமாத்தோட நடத்துறதாக இருந்தா அந்த தொழுகையில போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை இமாம் புகாரி ரஹ்முல்லா அவர்கள் சகித் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள் சத்தியம் அசத்தியத்துக்கு மத்தியில் வரக்கூடிய வேற்றுமையான நேரத்தில் அதற்கு ஆவியாரதையெல்லாம் அவர்களுக்கும் அலைவதையெல்லாம் அவர்களுக்கும் ஏற்பட்ட மிக கடூரமான அந்த போதலின் பொழுது சில அந்நியர்கள் அரசியலால் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் நான் நீங்கள் சேர்ந்து இந்த முஸ்லிம்களுக்கு அடி அடிந்து அடிப்போம் இந்த அழிக்கு அடி அடிந்து அடிப்போம் என்று சொன்ன நேரத்துல அரசியலால் சொன்னார்கள் இது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை இதுல நீங்க வந்த தலையில வந்தீங்கன்னா உங்களை நான் ஒரு சார் கூட முன்னுக்கு வரப்பட மாட்டேன் என்று சொன்னார் மூன்றாவது அதனால் அஹமது அம்பல் ரஹமுல்லா அவர்கள் வாசிசிலாக்கள் என்ற அதை வெறுமனே இந்த பகுத்தறிவு மட்டும் வச்சு குரானையும் அதீசையும் நான் இஜ்மா பியாசை விட்டுவிட்டு வெறுமனே பகுத்தறிவை வைத்து மாத்திரம் இதற்கு வியாக்கியானம் கொடுப்பேன் என்று வரும் பொழுது பலவிதமான வழிகேடுகள் உண்டாகிறது அப்படிப்பட்ட மொத்தசிலாக்களுடைய அவர்கள் பல அநியாயங்கள் செய்து சிறையில போட்டு சித்திரவதை செய்த நேரத்தில் கூட இமாம் அஹமது அம்பல் ரஹமுல்லா மிக நிதானமாக பண்பாக அகலாக்கோட நடந்து கொண்ட வரலாறை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவது மார்க்க ரீதியில் எழுக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள் அதை நான் இந்த நாளை பெரும் பான்மையாக நாம் இன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்குதான் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆக பெரிய ஒரு சொத்துதான் ஒற்றுமை பிரகடனம் டிக்ளரேஷன் ஆஃப் யூனிட்டி நான் நினைக்கிறேன் இதுதான் எங்களுடைய உலமாக்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கும் எல்லாரும் இதை நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல செய்யப்பட்ட ஒற்றுமை பிரகடனத்தை வாசிக்கல சரியாக சரியாக செயல்படுத்த சரியாக அமல்படுத்த அதனாலதான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு சீரழிவும் அநியாயமும் அத்துரியமும் ஏற்பட்டிருப்பதற்கு பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணமாக இதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதில் அவர்கள் அதில் உமர் அவர்கள் ரெண்டும் சகாபாக்கள் உமர் அவர்கள் இரண்டாவது கலீஃபா அது அப்துல்லாது வசூதத்திலான நபியவர்களுடைய சாதில் ஊழியராக சாய்வு சிவா கொண்ட அலை நபியுடைய செருப்பை தூக்கக்கூடிய நபியுடைய அந்த விஸ்வாக்கை சுமக்கக்கூடிய ஒரு சகாபியாக மிக பணிவடை செய்த ஒரு சகாபியாக கருதப்பட்டார்கள் அப்துல்லாத மசூத் ரவிலால் அவர்களுக்கும் உமரதிலானுக்கு இடையில நூற்றுக்கும் மேற்பட்ட கருத்துரை வேற்றுமைகள் இருந்தன ஆனால் ஒரு ஒருவர் சரியான மதிச்சு நடந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய விஷயத்தில கருத்து வைத்துவை இருந்த போதிலும் மாற்று கருத்துள்ளவர்களை மதிச்சு நடந்தார்கள் அவ்வளவுடைய மாணவர் ஆரஞ்ச் ஆரஞ்சுடைய மாணவர் நாக நாக ரகோல்லாவுடைய மாணவர் மாலிக் மாலிக் ரகோல்லாவுடைய மாணவர் இமாம் ஷாபி இமாம் ஷாபியுடைய மாணவர் அஹமது ஹம்பல் அஹமது அம்மனுடைய உஸ்தாத் இமாம் ஷாபி இமாம் ஷாபியுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் இமாம் மாலிக்குடைய உஸ்தாத் இமாம் நாபி இமாம் நாபியுடைய உஸ்தாத் இமாம் ஆரஸ் இமாம் அவர்கள் ஒவ்வொருக்கு ஒருவருக்கு இடையில பலத்த கருத்து வேற்றுமை இருக்கிறது அகமது அம்பல் ரஹமுல்லா அவர்களுடைய மாணவர் உஸ்தாத் ஷாபி ரஹமுல்லா உலகத்துல இந்த மூணு பேருடைய மதுரம் இருக்குது மாலிக்குடைய மாணவன் ஷாபி ஷாபியுடைய மாணவன் அஹமத் அகமது அஹமதுல்லா இந்த மூணு பேரும் செயல்படுது மூணு மதுரம் உருவாகிறது ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு மசாலையும் கருத்து வேற்றுமை இருக்கிறது சுகாதல்லா மாணவர் உடைய வீட்டுக்கு உஸ்தாத் வருகிறார்கள் இரவு படுக்கிறார்கள் எப்படி அந்த இரவை கழிந்தார்கள் அந்த வீட்டில் சாப்பிட்டார்கள் அவர்களுடைய அந்த ஒற்றுமையும் ஒழுக்கத்தையும் நாம் உலகத்துல காணக்கூடியதாக இருக்கிறது தக்தீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இருநூறு சட்டங்களில் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன என்பதாக இமாம் ஜக்கரியா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் कुदरत उसका तो समझते लेख में போன்ற அந்த கொடூரமானவருடனும் நிதானமான முறையில் மிருதுவாக பேச வேண்டும் மென்மையாகவும் நடுநிலையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த போக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் நிதானமாக நடக்க வேண்டும் என்பதாகவும் பல முகமது இல்லாதவர்கள் பாவையரது இல்லாதவர்கள் சுவாமது இல்லாதவர்கள் இதை பார்க்கலாம் மார்க்க ரீதியாக வரக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இந்த இமாம்களுக்கு மத்தியில் அஹமது இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாபி அஹமது ஹம்பல் ரஹமுல்லா இவர்களுடைய கருத்து வேற்றுமையை அல்லாஹு சாலா உலகத்தில மதிக்கப்பட்டிருக்கிறது மொரோக்கோக்கு போனீங்கன்னா மாலிக்கு மதவை அந்த ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் துருக்கி போன்ற நாடுகள்ல அனைத்து மதம் எப்படி அளவாக பின்பற்றப்படுகிறது இந்த ஆசிய கண்டத்தில் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர்ல இருந்து கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய எமன்லை எகிப்திலையும் வேறு ஆப்பிரிக்கா நாடுகளிலையும் ஷாமி மதுரம் எப்படி பின்பற்றப்பட்டு வருகிறது அம்பது அம்பல் ரஹிமுல்லா அவர்களுடைய இந்த அம்பலி மதுரம் இது சவுதிலையும் இன்னும் கத்தருடைய குவைத்துடைய சில பகுதிகளிலையும் இது நடைமுறையிடப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது கண்ணியமானவர்களே இதை மதிச்சு இந்த கருத்து வேற்றுமைகளை எப்படி நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஜெமியத்துலமா வெளியிட்ட ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி வித்தின் என்ற அந்த ஒற்றுமை பிரபந்தத்துடைய அடிப்படையாக இருக்கிறது நாலாவது மனித செயற்பாடுகளில் காணப்படும் அந்த வேறுபாடுகள் ஒருவர் கோபத்தோடு ஒருவர் பேசுகிறாரு ஒருவர் ஒருவர் திட்டுகிறாரு ஒருவர் ஒருவர் தப்பு நினைக்கிறாரு ஒருவர் ஒருவரை பற்றி தெய்வம் பேசுகிறாரு ஒருவர் ஒருவரை பற்றி தவறாக நடக்கிறாரு ஒருவர் பற்றி காட்டி கொடுக்கிறாரு இப்படியான செயல்கள் மனிதன்ல நடக்கும் அந்த நடக்கக்கூடிய நேரத்துல ரிக்ரெட் பண்ணணும் நான் உன்னை ஏசிட்டேன்ப்பா நீ என்ன மன்னிச்சுக்கோ நான் உன்னை திட்டேன்ப்பா நீ என்ன மன்னிச்சுக்கோ நான் உன்னை பத்தி புறம் பேசிட்டேன் ராஜா நீ என்ன மன்னிச்சுக்கோ நான் ஒருவருக்கு ஒருவர் தவறான முறையில உங்களை பத்தி விமர்சனம் செஞ்சுட்டு நீங்க மன்னிச்சுக்கோங்க என்ற இந்த நிலைப்பாட சகாபாக்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் கண்ணிமானவர்களே குண்டு கைரா மூமிங்களை பத்தி நல்லெண்ணம் வைக்கணும் மூமின்களுடைய அவர்களை மறைக்கணும் விபச்சாரம் செய்து விட்டு வந்தேன் என்று சொன்னவர்கள் கூட பசுசல்லாது செல்லும் அல்ல கமசத்தகா நீ முத்தமிட்டிருப்பாய் நீ தொட்டிருப்பாய் என்று அவரை நவியவர்கள் பாதுகாக்க பார்த்தார்கள் அதனால் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய ஒரு பாரிய கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது நாங்கள் இந்த நிலைப்பாடை ஒவ்வொருவரும் எடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய எதிர்காலம் மிக பயங்கரமானதாக இருக்கும் என்பதை யாருமே மறந்து விடக்கூடாது சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் பன்னெண்டு பதினோராம் தேதிகளிலும் இந்த இந்த வருடம் அவை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆறாம் மாசம் அஞ்சாம் மாசம் சென்ற மாதத்துல எனக்கு ஒரு கான்பரன்ஸ் இந்த ரெண்டுலையும் மக்கால கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அது முதலாவது நடந்தது இஸ்லாமிக் யூனிட்டி இஸ்லாமிய ஒற்றுமை உலகத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான நாடுகளில் இருந்து மக்கள் கலந்து கொண்டார்கள் அதுல சவுதியில அங்கு ராஜஸ்தானில் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கான்பரன்ஸ்ல இந்த செய்தி மிக முக்கியமாக அறிவிக்கப்பட்டது இந்த ரமதான்ல கடைசி மக்கள இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மே மாசத்துல நடந்தது அந்த ரமதான் உடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலுகளில் நடந்த கான்பரன்ஸ் செல்விதம் அண்ட் மொடரேஷன் இந்த குரான் என்று சொன்னார் மத்தியகம் மற்றும் நடுநிலையான அந்த அந்த பெருமானங்கள் எப்படி இஸ்லாத்துல கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற இந்த தலைப்பில் மிக விரிவாக பேசப்பட்டது மிக அழகாக பேசப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உலவாக்கள் முக்கியஸ்தர்கள் அதுல கலந்து கொண்டார்கள் அத்தோடு கண்ணியமானவர்களே அதுல சில முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டது வெகு விரைவில் அதை நான் உங்களுக்கு அதை மக்கள் மயப்படுத்துவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அந்த அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் அதை கொண்டுதான் நாம் ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகமாக மாற முடியும் என்பதையும் யாரும் மறந்துவிடக் கூடாது அதில் உலகத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உலமாக்களும் முக்கியத்தர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாடுகள் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாடுகளில் இருந்து உலமாக்கள் வந்திருந்தார்கள் மன்னரையும் சந்தித்து இந்த தூதை முன்வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு சாலா பலருக்கும் ஏற்படுத்தினார் அதனால் அதை ஒரு முக்கியமான விடயமாக எடுத்துக்கொண்டு நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்படுத்திய இந்த பிரகடனத்தை சற்று எல்லோரும் கருத்து கெடுக்குமாறு நான் மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல எடுத்த அந்த தீர்மானத்தை சுருக்கமாக ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு இங்க குறிப்பிட விரும்புகிறேன் அதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமாக இருக்கும் அதுல இலங்கை நாட்டில் கடந்த ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வரும் முஸ்லிம்கள் அவர் சுண்ணத்துவல் ஜவாத்தை சார்ந்தவர்களாக நின்று தமது சன்மார்க்க கடமைகளையும் திரைகளையும் அது சுதந்திரமாகவும் சுமூகமான சூழ்நிலையிலும் நிறைவேற்றி வருவதை யாவரும் அறிந்த உண்மையாகும் முஸ்லிம்களின் அறிவு ஆன்மீகம் ஒழுக்கம் பண்பாடு மேம்பாட்டுக்காக உழைக்கும் அந்த பொருட்கள் பல தரீக்காக்களும் தவ அமைப்புகளும் வரலாறு நெடுகிலும் செயல்பட்டு வருகின்றன இவர்களுக்கு மத்தியில் சிற்சில விடயங்களில் கருத்து வேறுபாடுகள் அபிப்பிராய வேதங்கள் நிலவி வந்த போதிலும் அவை சமூகத்தில் அது கட்டுக்கோப்பை பெரிய அளவில் சிதைக்கும் வகையிலோ பிளவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையிலோ அமையவில்லை இது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு ஆயினும் மார்க்கத்தின் பெயரால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் அண்மை காலங்களில் இரண்டாயிரத்தி இருக்கிறது இக்கவலைக்குரிய நிலையை கவனத்தில் கொண்டு சமூகத்தில் மீண்டும் சமூக நிலவை உருவாகுவது காலத்தின் உடனே தேவையாக சன்மார்க்க கடமையாகவும் உள்ளது அனைத்து தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்பது ஆகஸ்ட் மாசம் இந்த தீர்மானத்துக்கு வந்தது சட்டவியல் துறையில் ஒரே விடயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைப்பாடுகள் கண்ணியமிக்க சகாபிகள் தொடக்கம் பிரபலமான இமாம்கள் வரை காணப்பட்டு வந்த யாவரும் அறிந்தது இதற்கு பல காரணங்கள் உள்ளன அதேசின் நம்பிக்கை தன்மை உறுதி செய்வது தோன்றிய மேற்பட்ட நிலைப்பாடுகள் நம்பகமான அதிர்ச்சிகளில் விவகாரங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது இதை நாம் அந்த நேரத்தில் மிக விரிவாக இந்த பிரகடனத்தை முன்வைத்தோம் இது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கு நாம் முன்னெடுத்து வைத்தோம் அதுதான் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாம் இந்த நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த எல்லா அமைப்புகளும் இதுக்கு மேலும் வேற்றுமை அடையாமல் எங்களை எமது நாட்டில் சிறுபான்மையாக வாழும் நாம் இந்நாட்டில் வாழும் சகோதர சமூகத்தினர்களுக்கு சகோதர சமூகத்தினர்களுக்கு இஸ்லாத்தின் உண்மைக்கு சாட்சி சொல்லும் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் இத்தகைய உயர் பொறுப்பை புறம் தள்ளிவிட்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை நமக்கு மத்தியில் சர்ச்சைக்குரிய காரணிகளாக மாற்றிக் கொள்வதே எவ்வகையிலும் நியாயமானதாகாது நபிசல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் இதனை எந்த எந்த அளவு வெறுத்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதை அப்துல்லா அம்ரது என்னால் அவர்கள் அறிவிக்கும் பின்வரும் அதிசயில் தெரிந்து கொள்ள முடியும் நான் நடு மகளில் நபி சொல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்களிடம் வந்தேன் நான் வாயில் அமர்ந்து கொண்டோம் இரண்டு மனிதர்கள் அல்லாவுடைய வேதத்தில் ஒரு ஆயத்தின் தொடர்பில் கருத்து வேறுபட்டுக் கொண்டிருந்ததை நபி செல்லாஹு செல்லம் அவர்கள் செவிட்டார்கள் அவ்விருவரின் சத்தம் உயர்ந்தன தங்களுடைய முகத்தில் கோபம் தெரிய வெளியே வந்த நபி அலைவு செல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிந்ததெல்லாம் வேதத்தில் கருத்து வேறுபட்டதால் தான் என கூறினார்கள் என்ற இந்த ஹதீஸ் கருத்து வேறுபாடுகள் விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பற்றி இமாம் சுஃபியான் சௌரி ரஹமுல்லா அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரு அமலை ஒருவர் செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள் அதே நேரம் அந்த அமலில் நீங்கள் வேறொரு கருத்துடையவராக இருக்கிறீர்கள் அப்போது அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம் அவரை மதித்து நடக்க வேண்டும் இது விடயமாக இமாம் நவமி ரஹமுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது எதனை நிராகரிக்க வேண்டும் என கருத்தொற்றுமை காணப்பட்டுள்ளதோ அதைத்தான் ஆளுங்கள் நிராகரிப்பர் எதுல எல்லாரும் ஏகமனதாக நபிக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது என்று சொன்னால் இல்ல நபிக்கு போது நபி வர முடியும் என்று யாரும் பாதித்தால் அதுல நாங்கள் எல்லாரும் கொண்டு பண்ணுவோம் தொழுகையில மூணு நேர தொழுகைதான் இருக்குது என்று சொன்னால் இல்லை ஐந்து நேர தொழுகை இருக்குது என்பதில் ஒன்றுபடுவோம் சகாபாக்களுடைய விஷயத்துல யாரும் திட்டினால் நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை யாரும் திட்டினால் அதுல நாம் எல்லாரும் கொண்டு கொள்வோம் பை நபியுடைய குடும்பம் அதை நாம பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் சகாபாக்களையும் பாதுகாக்க வேண்டும் இது ரெண்டு ரெண்டு கண்களை போன்ற என்ற நிலைப்பாடை எடுப்போம் அதுக்குதான் ஆறு பிரதிநிதிகளை செய்ய சொல்லவா இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிறது இது நான் ஒரு நூல் விடுத்தம் விட்டாலும் இந்த பத்து வருஷத்துல இந்த மெம்பர்ல நான் பேசியிருப்பேன் என்பதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது கனிவானவர்களே பல சந்தர்ப்பத்துல இந்த ஆறு பிரகடனத்திற்கு ஒரு ஐம்பது ரூபாவும் போகாது இது டவுன்லோடு பண்ணி எடுத்தா உங்களுக்கு அதை விடவும் குறைவான செலவு தான் போகும் அதை எடுத்து படிங்க படிக்க வைங்க அதை கொண்டுதான் இதனால் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும் இது மூலியமாக இந்த பின்புலத்தில் கருத்து வேட்பாடுகளின் போது ஒவ்வொரு முஸ்லிம்களும் பின்வரும் ஒழுங்குகளை அதை கைக்கொள்வதன் மூலம் இஸ்லாத்தின் மதிப்பையும் சமூக ஐக்கியத்தையும் பாதுகாப்பாக ஒத்துழைப்பையும் வழங்க முடியும் என்பதை அதற்கு சில விஷயங்களை நாம் முன்வைச்சிருக்கோம் இத கட்டாயமாக அல்லாவுக்காக தயவு செய்து இத பண்ணுங்க இன்றைக்கு நீங்க செய்யற தர்மம் நீங்க செய்த சதக்கா ஆக பெறுது இந்த சிக்ஸ் டிக்ளரேஷன் எடுத்து அதுல நாங்க கொடுத்திருக்கக்கூடிய கைட்லைன்ஸ நீங்க படிச்சு எங்களோட மாநில சமூகத்துக்கு விளங்க வைக்கிறதா தவிர வேற வழி கிடையாது நானும் பதினொன்றாம் தேதி இந்த பிரச்சனைக்காக பார்லிமெண்ட்டுக்கு போய் சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன் அதுக்கும் காரணத்தை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் second joint declaration by the Muslim organizations of Sri Lanka of the issues of IS, IS and extremism. இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நாலு வருஷம் கொஞ்சம் மனதுல கைய வச்சு பாருங்க எத்தனை பேர் இந்த படிச்சிருக்கு எத்தனை பேர் இந்த நாலஞ்சு தான் உங்களுக்கு இருபது ரூபா போகுமா செலவழிக்க இது பிரிண்ட் பண்ணி எத்தனை பேர் நீங்க எடுத்து இது மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க என்பதை சிந்திச்சு பாருங்க இதுல இந்த நாட்டுடைய இந்த நாட்டுடைய பன்னெண்டு ஆர்கனைசேஷன் கொண்டு சேர்ந்தாங்க கவுன்சில் ஜெபித்துள்ளமா Muslim council of Sri Lanka Sri Lanka Jamaat Islami ஜமாத்து சலாமா ஜெபித்து ஷபா அல் முஸ்லிமா International Islamic Relief Organisation World Muslim, World Assembly of Muslim Youth, WAMI, also Youth Men's Muslim Conference, YMMA, Tabligh Jamaat, also Tawil Jamaat, AC, TJ, Talabu District Masjid Federation. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை கொஞ்சம் பாருங்க என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அகலும் செமித்துள்ள மாவினார் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு இது இருபத்தி ஒன்னாம் இருக்கும் நிலாம் என்பவர் சிறியால கொலை செய்யப்படுகிறார் அங்குதான் மீடியாக்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி இப்படி ஒரு பரபரப்பான செய்தி வருகிறது இதற்கு முன்பு நாம் இரண்டாயிரத்தி பதினாறு எட்டாம் மாசம் முப்பதாம் திகதி இந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ கண்டித்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாலுல இரண்டாயிரத்தி பதினாலு ஏழாம் மாசம் ஆறாம் திகதி நான் இதை எஸ்எல்பிசியூடாக அது பேசியும் இருக்கிறது அகில ஜெமித்துள்ளமாவினால் இருபத்தி ரெண்டு ஏழு திகதி ஏற்பாடு செய்யப்பட்ட தீவிரவாதத்துக்கு எதிரான நாட்டில் கலந்து கொண்ட முக்கிய முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிகளாகிய நாம் சகல விதமான தீவிரவாத செயல்பாடுகளையும் அநியாயங்களையும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இஸ்லாம் மனிதனத்துக்கு கருணை காட்டும் மார்க்கமாகும் அதன் அடிப்படை போதனைகளான சமாதானம் அமைதி பாதுகாப்பு மற்றும் சகோதரத்துவம் போன்ற போன்ற காணப்படுகின்ற இஸ்லாம் மனிதர் உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கொடுக்கின்றார் ஒரு மனித ஒரு ஒரு தனி மனிதனுடைய கொலையை ஒரு மனித சமூகத்தினதும் கொலையாக கருதுகின்றது போன்ற இந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்து ஐஎஸ்ஐஎஸ் ஒரு கடுமையான தீவிரவாத இஸ்லாமிய அடிப்படை விளிம்பியலுக்கு எதிரான ஒரு அமைப்பாகும் இஸ்லாத்தின் அனைத்து கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்படும் அமைப்பாகும் இது காணப்படுகிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மேற்குலக ஊடகங்கள் ஜிஹாத் என்ற சொல்லுக்கு கொலை செய்தல் அநியாயமான முறையில் போர் தொடுத்தல் போன்ற பிழையான கருத்துக்களை தொடுப்பதற்கு முயற்சிக்கின்றன எந்த ஒரு அமைதி அமைப்பும் ஜிஹாத் என்ற சொல்லை அப்பாவி மக்களை கொலை செய்வதற்காக பயன்படுத்துவேயானால் அதை இஸ்லாத்திற்கும் அதன் போதனைகளுக்கும் முற்றிலும் பொருளாதாரமாக கருதப்படும் அகிலின் சிந்தனமாவினால் வெளியிடப்பட்ட சமூக இடையான கலந்துரையாடல் என்னும் வெளியீடுகளிலும் ஜிஹாத் பற்றி மிக சரியான தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த விஷயம் பிரபந்தப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல முஸ்லிம்களாகிய நாம் எமது தாய் நாட்டில் பல நூற்று நூற்றாண்டுகளாக நாட்டு பற்றுடன் ஏனைய சமூகத்துடன் ஒற்றுமையாகவும் சகவாழ்வுடனும் வாழ்ந்து வந்திருக்கிறோம் மேலும் எமது தாய் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் செயல்பாடுகளிலும் இலங்கையில் சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமை சீர்குலைக்கும் செயல்பாடுகளிலும் இந்நாட்டு முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் ஈடுபட போவதில்லை என்பதையும் உறுதியாக கூறிக்கொள்கிறோம் என்பதை இரண்டாயிரத்தி பதினெட்டு சொல்லியிருக்கிறோம் அது நாட்டில் உள்ள எல்லாரையும் அழைச்சிருக்கிறோம் வாங்க வாங்க வாங்க எங்களோட சேர்ந்த இதுல சேர்ந்து கொள்ளாம ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று எஸ்எல்பிஜே ஒன்று எல்பிஜே இப்ப இவ்வளவு பாடமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து குரல் எழுக்கிறோம் ஒற்றுமையாக ஒற்றுமையாக என்று அழைக்கிறோம் பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்துதான் இதில் நான் ஒன்றுபட்டு செயல்பட்டோம் நான் கொடுத்த பார்லிமெண்டுடைய சில கமிட்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்று வரைக்கும் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதனுடைய முழு பிரதியும் எடுக்க முடியவில்லை அல்ல துண்டு துண்டாக போட்டு மீதான சந்தேகங்களை எழுப்பவும் முயற்சித்துக் கொண்டிருப்பதை மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக காட்சியளிக்கிறது கண்ணியமாக நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் இந்த ஒற்றுமை பிரகடனம் மட்டும் போதாது இந்த ஒற்றுமை பிரகடனத்துடன் ஒரு படி முன்னேறி நாம் இந்த நாட்டுக்கு முன்னொரு பிரகடனத்துக்கு வர வேண்டும் என்பதை பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முந்தைய நாள் புதன்கிழமை தெய்வலை முனியத்தின் ஜுமா மசிதில் நடைபெற்ற இலங்கையில் உள்ள மதரசாக்களின் அதிபர்கள் நிர்வாகிகளுக்கான மாநாட்டில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான பல தீர்மானங்களை அந்த நாட்டில் உள்ள எல்லா மதரசாக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் இந்த தீவிரவாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது எங்களோட மச்சிதர்களும் மதரசாக்களும் திறந்திருக்கின்றன வாரங்கள் வந்து பாருங்கள் தீவிரவாதத்தை படிப்பிக்கும் இடம் அல்ல என்பதை உறுதிப்படுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுடைய ஒரு எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் அதுல ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் வாசிக்கிறேன் இலங்கை முதல் அளவு கல்லூரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு சாதியத்தில் மக்கியத்தில் சாதனத்தில் அந்த சாதுலியா என்ற பேரில் காலை அந்த தலாபதியிலும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அல் மதரசத்தில் மாறி வெளிகமையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பாஜத்தில் இப்ராஹிமியா காலியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கபூரிய அரபு கல்லூரியில் சீர்கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் இதுவரைக்கும் யாரையும் காட்டிக் கொடுக்கிற செயலில் ஒரு நாளும் ஈடுபட்டது கிடையாது எந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்த முடியுமோ அதில் தான் ஏற்பட்டு இருக்கும் இதுவரைக்கும் அதுதான் இருக்கும் என்றும் அழைக்கிறோம் யாரெல்லாம் எங்களை விட்டு வெளியே போறீங்களோ வந்து சேர்ந்துக்கோங்க தயவு செய்து தரையக்காவை சார்ந்தவர்களை சில அமைப்புகளால் நோதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நோயினை பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நிதானத்துக்கு வர வேண்டும் தரைக்கால் உள்ளவர்களும் செய்யர்களாக இருக்கிறார்கள் மௌலானாக்களாக இருக்கிறார்கள் நபியுடைய வாரிசுகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய ஒரு பரம்பரையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மாவியார் அவர்களுடைய பெரும் தன்மை அவர்களுடைய பெரும் தன்மை அவர்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதை மிக பணிவாக அன்பாக வேண்டுக் கொள்கிறேன் அவர்களுடைய பேரனை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்ட இந்த அலிரதியிலான அவர்களை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டதுதான் உலகத்தில் உள்ள தனிக்காக அந்த செய்யதாக இருந்த ஹசன் ரதியிலான அவர்கள் என்னுடைய பேரன் அது ஒற்றுமைக்கு காரணமாக அமைவார் என்று செல்லும் அவர்கள் நன்மாராய சொல்லியிருக்கிறார்கள் எல்லா அமைப்புகளுக்கும் நாம் மிக பணிவாக ஒரு தொடர்ந்த ஒரு அழைப்பை விடுக்கின்றோம் செம்மியா சார்பாக இந்த நாட்டு முஸ்லிம் சார்பாக அல்லாவுக்காக ஒற்றுமையாகுங்கள் போதும் வேற்றுமை அடைந்தது இதை விரிவாக இரண்டாயிரத்தி ஒன்பது போட்டி பெற்று வெளியாக இருக்கும் ஒரு சிறிய நூல்தான் வேற்றுமையில் ஒற்றுமை அது காலத்தின் தேவை சன்மார்க்க கடமை முஃப்தி மஃபாஸ் ஒரு பாசிட் இவர்கள் இந்த முதல் பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள் இது ஒரு லட்சம் பிறவியை பிரிண்ட் பண்ணுங்க தர்மம் நீங்க செய்யற ஆகப்பெரிய சதத்தா குடுங்க முஸ்லிம்களுக்கு வாசிக்க வைங்க இந்த ஒற்றுமை பிரகடனத்தை வாசிக்க வைங்க இந்த தௌஹீத் என்ற பெயரில் இந்த நாட்டுடைய தௌஹீத் ஜமாத்துக்கும் இழிவை ஏற்படுத்தி கொடுத்த கொடுத்து கொண்டிருக்கிற இந்த எஸ்எல்டி அதிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் நாம் திறந்த அழைப்பை கொடுக்கிறோம் தயவு செய்து இந்த பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை வீணாக நீங்கள் விமர்சித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினோம் வந்து சேருங்கள் என்று சொன்னோம் சேரவில்லை எங்களுக்கு சேர்பூச வந்தால் அது உங்களுக்கு நான் நாசமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம் அதே நேரத்தில் இந்த என்டிஜிக்கும் எமக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து சொல்லிவிட்டோம் என்பதை இந்த நாட்டுக்கும் அனைவர்களுக்கும் சொல்லி வைக்க விரும்புகிறோம் கண்ணியமானே என்னுடைய பேச்சு ஹலால் சம்பந்தமாக ஒரு தவறான கருத்தை அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நான் பேசியது மிக தெளிவாக சர்டிபிகேட் என்பது நபியுடைய காலத்துல குரான்ல வந்ததா அது சர்டிபிகேட் குரான்ல வந்திருக்கிறா அதனால நல்லது அதுக்கு பிறகு நான் பேச்சு அஞ்சு நிமிஷம் பேச்சு அது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அது இன்னும் தரப்பட அதுதான் என்ன சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நான் சொல்றேன் முத்தி நான் ஒரு ஜூஸ் குடிக்க போற எங்களோட வீட்டுல ஒரு ஒரேஞ்ச் ஜூஸ் எடுத்து நாங்களே புரிஞ்சு கொடுப்போம் இன்னைக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் வந்தா அது ஒரு வருஷத்துடைய பழைய ஜூஸ் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்றீங்க முந்தி அறுக்கிறது தான் நாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போற காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எண்பதுகள்ல கையா கொண்டு போயிட்டு பள்ளியில போயிட்டு அறுத்துட்டு வருவோம் இன்னைக்கு எல்லாம் மெஷின்ல தான் அறுக்கப்படுகிறது முதலாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த நாட்டுல ஹலால் சர்டிபிகேஷனுக்கு வந்தது முஸ்லிம்கள் அல்ல ஆஃப் ஆக்சிஸ் போன்றவர்கள் அண்டி இன்னைக்கு பல வகையாக பயன்படுத்தப்படுகிறது அண்டியுடைய வகைகளை நூற்று கணக்கான பதார்த்தங்கள்ல அன்றியுடைய அனைத்துமே பாதிக்கப்படுறத சர்வசாதாரணமாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எந்த அளவுக்குன்னா நான் கூட அது பிரெயின் பிரஷாக இருக்கலாம் அதை என்ன பிரஷாக இருந்தாலும் அந்த பிரஷ்ல வீட்டுல பாதிக்கக்கூடிய பேக்கிங்க்கு பாதிக்கக்கூடியதுல கூட இதனால் நாம் பார்க்கலாம் பண்டியுடைய ஃபேட் பண்டியுடைய மீட் பண்டியுடைய ஏர் பண்டியுடைய போன் பண்டியுடைய ஸ்கின் பண்டியுடைய பிளட் பண்டைய பலத்த கூட இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடாக பறக்குல எங்களுக்கு நாங்க அலால் சர்டிபிகேஷன் வச்சு கொண்டிருக்கல உங்களுக்கு என்ன வருத்தம் தான் இருக்குது அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நாங்க சவுதியை பின்பற்றி செய்யல நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் பொறுப்பெடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுல இருந்து நாங்க ஆரம்பிச்சு நாங்க குழந்தை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதனால ஒரு எச்எஸ்சிக்கு கொடுத்திருக்கிறோம் தயவு செய்து நாங்க எடுத்த மாடல் தாய்லாந்துடைய மாடல் நாற்பது வருஷத்துக்கு முத தாய்லாந்துல இதை உருவாக்கி இருக்கிறார்கள் தேர்வாத புடிஸ்ட் ஆறு நல்ல யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஹலால சவுதி துபாய் ஆரம்பிக்க இல்ல அது அது தாய்லாந்து ஆரம்பிச்சிருக்கு ஆக மாடலையும் நாங்க எடுத்ததே சிங்கப்பூர்ல இருந்து முதல் எடுத்தது தாய்லாந்துல இருந்து ஹராம் இன்றைக்கு எல்லா துறையும் பிக்குடைய விஷயங்களை சர்வ சாதாரணமாக நீங்க ஜெனட்டின் எடுத்தீங்கன்னா ஜெனட்டின் கிட்டத்தட்ட எழுபது எழுபது வகையான பொருள்ல பாதிக்கப்படுகிறது ஜெனட்டின சர்வசாதாரணமா ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஆரம்பிக்கின்ற பயணத்துல அலமது இலங்கையில் உள்ள ஜெரட்டின் அதிகமான ஜெரட்டின் ஹலாலான ஜெரட்டினாக வந்திருக்கு அதனால பண்டிகை பாவிக்கங்க மனித குடியையும் எங்கட பிரெட்ல போட்டு தாருங்க அப்ப இதை ஸ்கிரீன் பண்ணி ஒரு ஹெல்த்தி ஃபுட் எல்லாத்துக்கும் தாழ்ந்து நீங்க இதை தீவிரவாதமாக பார்க்கிறதுனா அதை எங்களுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது அதனாலதான் செங்கத்திரமா செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு இதுக்கு அந்த நேரம் இந்த கல்பெட்டில தான் இங்கே அந்த அல்லா அவருடைய வாழ்க்கைய மனமாக்கி வைக்கணும் வயசாஜார் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் அவர்களுடைய வீட ஒரு பகுதிய ஒரு சின்ன தொகை பணத்துக்கு அவர்கள் தந்திருந்தார்கள் பதிமூணு லட்சம் ரூபாய் அதுல வந்த வருமானம் நாற்பது ஸ்டாஃப்ஸ் அதுல வேலை செஞ்சாங்க அதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் குறைப்பாட வெளியிலிருந்து நாங்க பெற்றுக் கொண்டோம் கனிமானங்களே இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த நேரம் செய்ய விடாம எங்களை நீங்க சேர்ந்து சேர்ந்து சீர்ந்து அதுக்கிரம தாக்குதல் நடத்தி இங்க திகழ வரைக்கும் கொண்டு போயிட்டு சேர்த்து இப்ப எங்களோட மக்களை நீங்க இப்படி அடையாளம் செய்ய போல எங்களவர்கள் மக்கள் தவறான வழியில போகக்கூடிய நிலைமைய நாங்க பார்த்து பயப்படுகிறோம் அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு வகையில நன்றி செலுத்துகிறோம் இது ஒரு கட்டுப்பாட்டுக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க அதுக்கு நாங்க பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் குறிப்பாக டிஃபென்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் சொல்கிறோம் அதே நேரம் நீங்க பாதுகாப்ப எல்லாருக்கும் தாங்க இந்த நாட்டுல நாங்களும் இதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு எந்த நேரத்திலும் எந்த ஆபத்து வந்தாலும் இந்த நாட்டுக்கு நாங்கள் பற்றுள்ளவர்களாக இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய மக்களாக இருப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் இங்கு பதிவு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்தில் எங்களோட முஸ்லிம் பெண்கள் ஆடை விஷயத்துல சரியான பலன் வந்திருக்கிறாங்க குறிப்பாக நிகாப் அணியக்கூடிய நிகாப் அணிங்க நிகாப் அணியாமல் இருந்த ரெண்டையும் மதிச்சு நடந்திருந்து ஆடி தொட்டு சொல்லி வருகிறோம் யாரும் ஒத்தரை ஒத்தர் குறை சொல்லிக் கொள்ள வேண்டாம் இப்பொழுது சட்டத்தின் அடிப்படையில் இந்த எமர்ஜென்சி சட்டம் துரிதமாக நீங்கப்பட வேண்டும் எங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலைமை வர வேண்டும் என்று எல்லாரும் துவாசிவோம் அல்ல அந்த நிலைமை ஏற்படுத்தி தருவாராக எந்த பெண்கள் நிக்காப கலட்டிட்டு போறீங்களோ உங்களுக்கு நாங்கள் ஆறுதல் வார்த்தை சொல்கிறோம் இதுவும் அல்லாவுடைய ஒரு ஒரு கட்டளையும் நிலையை தான் நான் பின்பற்றுகிறேன் என்ற மன தைரியத்தை எடுங்க நீங்க மனதுந்து புண்பட்டு இது எனக்கு இப்படி நடக்குது என்று சோர்வடைந்து கவலை அடைந்து உங்களோட தைரியத்தை இழக்க வேண்டாம் என்று இந்த நாட்டுடைய தமிழ் பேசக்கூடிய எல்லா ஆங்கிலம் பேசக்கூடிய சிங்கள பேசக்கூடிய இந்த நாட்டு முஸ்லிம் சகோதரிகளுக்கு நாம் மிக பணிவாக வேண்டுக் கொள்கிறோம் இதுல நீங்க எந்த குற்றவாளிகளும் ஆக மாட்டீங்க என்பதையும் நீங்க முகம் திறக்கிறதுனால என்ற கருத்தை கிடையாது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறோம் தயவு செய்து அல்லா கேளுங்க சட்டத்தால எது செய்ய முடியுமோ பண்பால எது பேச முடியுமோ பேச்சுவார்த்தையால் எது அடைய முடியுமோ அனைத்தையும் அடைய முயற்சி செய்வோம் என்று வேண்டிக் கொண்டு எல்லோரும் ஈடுபட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கு எங்களுடைய தீனை உரிய முறையில் எத்தி வைக்க எல்லோரும் முன்வருமாறு அல்லா சாலா அனைவர்களுக்கும் கௌரி செய்வாராக நல்ல ஒற்றுமையான ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக எங்களை ஆக்குவாராக எங்களுடைய வேற்றுமைகளை கரைத்து ஒன்றுபட்டு வாழனை நிர்வகிச்சுவாராக அல்ல எங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் உதவியாக இருப்பாயாக எங்களுடைய கவலை துன்பங்களை போக்கிடுவாயாக இந்த நாட்டை மக்களை பாதுகாப்பாயாக இந்த நாட்டில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழனை நிர்வகிச்சுவாராக வாழ்ந்தவர் அல்லாஹ் For more lectures, visit slhub.com.